இன்றைய தினம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் எம்பெருமானார் தரிசன சர்வத்துவம் என்று மகுடமுக்கு இருக்கு எம்பெருமானார் தரிசன சாரம் என்று சில மகுடங்களும் உதவுகும் அதற்கும் இதற்கும் நெடுவாகி உள்ளது எம்பெருமானார் தரிசன சாரம் என்று சொன்னால் உடையவருடைய சித்தாந்தத்திலே ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்களை எடுத்து சொல்லிவிடலாம் சர்வத்வம் என்று மகுடத்திலே விட்டிருப்பதானது உடையவருடைய சித்தாந்தத்திலே எவ்வளவு அம்சங்கள் முக்கியமானவை உண்டோ அவ்வளவையும் அனுபவித்தாக வேண்டும் அந்த சர்வத்வம் என்கிற சொல்லினுடைய சுவாரஸ்யத்தினார் இந்த சர்வத்வம் என்கிற சொல் முதல் முதலாக எங்கே அவதரித்தது என்று நாம் பார்த்தால் பெருமாளுடைய சக்கரவர்த்தி பெருமகனாருடைய திருவாக்கிலிருந்து திருவடிக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார் கேஷ சர்வஸ்வூதத்து பரித்வங்கோகமோமத மயா காலமிமம் பிராப்பிய தத்தகா தத்திய மகாத்மனகா திருவடி நடத்திலே சென்று இவ்விடத்து கஷேமத்தை அங்கே தெரிவித்து அவ்விடத்து கஷேமத்தை பெருமாளுக்கு தெரிவித்து உபய தத்துவங்களும் நிலத்திருக்கும்படியாக செய்தார் அவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று பெருமாள் பார்த்தார் லோகத்திலே சில பேருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்தா சரிதான் கொஞ்சம் பயிற்சி கொடுக்காது கொடுத்தாரே என்று கூட பயிற்சியும் கொடுத்தார் சார்ந்த கொடுக்கலையே அப்படின்னு தோணும் இப்படியே ஆசைக்கு அளவே கிடையாது ஆகையினாலே நீ மேல மேல போயிட்டு அவள் திருப்தியே உண்டாக பெருமாள் பார்த்தார் திருவடிக்கு நாம் கொடுக்கிற பகுமானமானது எல்லாவற்றையும் கொடுத்ததாக இருக்க வேணும் அது எதுவாகும் என்று பார்த்தோம் திருவடி பிரம்மச்சாரி ஆசையற்றவர் எந்த பதார்த்தத்தையும் அவர் அபேட்சிப்பவர் அன்று ரகுநாத கீர்த்தனம் तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् வாக்பவாதி பரிபூர்ணலோச்சனம் மாறுதென் நமத ராட்சசாந்த என்று பெருமாளுடைய திவ்ய குணானுபவத்திலே மாத்திரம் அவர் ஈடுபட்டவரே ஒழிய ஒரு பதார்த்தத்தை பெறுகிறவரன் பெற்று கழிப்பவருமன் ஏக சர்வஸ்வூதத்து பரிஸ்வங்கோகமோமதா சாதாரணமாக சொல்வார்கள் ஏற சர்வத்வூதத்து பரிஷ்வங்கோகமோமதம் நான் ஆற அணைத்துக் கொள்ளுகிறேன் தழுவிக் கொள்ளுகிறேன் திருமணியை தம்முடைய சுகுமாரமான திருமேனியினாலே அந்த குரங்கனுடைய உடம்பு எப்படிப்பட்டது நாம் சொல்ல வேண்டியதில்லை சோமசமாயிருக்க முடியாத திருமேனியை தாம் தழுவி அது இவருக்கு சர்வஸ்வபூதா பழிப்பங்கா எல்லாம் எல்லா விதமான பகுமானமும் செய்த மாதிரி அதுபோல எம்பெருமானார் தரிசன சர்வஸ்வம் என்று விட்ட மகுடத்திற்கு சேர எம்பெருமானார் தரிசனத்துக்கு எவ்வளவு உயிர் உண்டோ அவ்வளவு உயிரையும் நாம் அனுபவித்தாக வேண்டும் ஒரு தரிசனத்துக்கு எது முக்கியமான அம்சம் உலகத்தை தரிசனம் என்பது ஒன்றிரண்டல்ல அபரிமிதமான தரிசனங்கள் ஏற்பட்டிருக்கும் அதே நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே வணங்கும் துறைகள் பலபலவாக்கி மதிவிகற்பால் புணங்கும் சமயம் பலபலவாக்கி அவை அவையவசோர் அணங்கும் பலபலவாக்கி என் மூர்த்தி பரத்தி வெட்டாயி வணங்கும் துறகள் பலபலவாக்கி ஒரு கட்டாகத்துக்கு போனால் எத்தனையோ ஜனங்கள் வருகிறார் அவரவர்கள் இறங்கி உடைந்து ஆடுவதற்கு ஒரு துறை என்று பல துறைகள் இருக்குது குளங்களில் அதுபோல எம்பெருமானை நாம் பணிவதற்கு ஒரு துறை என்று ஒருத்தர் பிரணாமம் பண்றார் ஒருத்தர பிரதர்ஷனம் பண்றார் ஒருத்தர பாராயணம் பண்றார் இப்படி அநேக விதமான மத்யாதி மாநமஸ்து என்று பகவத்கீதையிலே பல வழிகளை பகவான் வகுத்திருக்கிறபடியினாலே வணங்கும் துறைகள் பல பலவாக்கி மதிவியற்பால் புணங்கும் சமயம் பல பலவாக்கி உலகத்திலே எத்தனை மதங்கள் ஏற்பட்டிருக்கு அவைதிக மதங்களை தள்ளிவிடுவோம் வைதிக மதங்கள் நம்ம பக்கத்திலே மூணு மதம் தான் தெரியும் துவைத்தம் அத்வைத்தம் விதைக்கா துவைத்தம் கொஞ்சம் மேல போகவேனா நிம்பார்க்கு மதம் பல்லவ மதம் சைத்தன்ய மதம் சாந்த மதம் இதெல்லாம் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்ட மதங்கள் அவைதிக மதங்கள் அளவு கடந்தவை ஆனால் ஆழ்வார் சாதிக்கிற போது ரெண்டையும் சேர்த்தே வைதிக அவைதிகங்களை ரெண்டையும் சேர்த்தே மதிமிகற்பால் புணங்கும் சமயம் பலபலவாக்கி அவை அவைகோர் அணங்கும் பலபலவாக்கி எத்தனை தெய்வங்கள் அபரிவிதமான தெய்வங்கள் அணங்கு தெய்வத்துக்கு தூரும் அணங்கும் தெய்வ பண்ணே என்று நிகழ் அணங்கும் பலபலவாய் எத்தனை தெய்வங்கள் என்றால் கணக்கு பண்ண முடியாது அத்தனை தெய்வங்களையும் படைத்தது யார் எம்பெருமான் தான் படைத்தார் பஜந்தே அந்நிய தேவதா என்று கீதையிலே சொல்லுகிறபடி உலகத்திலே ஒரே தெய்வத்தை வழிபடுகிற நபர்களை நாம் பார்க்க முடியாது பரமை காட்சிகள் என்று சிலரே உலகம் மற்றபடி எங்கேயும் நுழைந்து புறப்படுகிற எங்கெங்க கோவில் இருக்குதோ அங்கெல்லாம் நுழைந்து புறப்படுகிற மதங்கள் வேண்டிகை அதிலே வைதிக மதங்களிலே நாம் முக்கியமாக ஆராய வேண்டியது மூன்று விஷயங்கள் தத்வஹிதம் ரூடார்த்தம் ஸ்வஜானம் பிராபகஜானம் பிராத்தியானம் முமுட்சுவி ஞானத்ரேயம் உபாதேயம் ஏகதன்யன் இந்த ஸ்லோகத்தை இது பாஞ்சராத்திர ஸ்லோகம் இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் பெரும்பாலும் அடிக்கடி எடுக்கிறார் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கத்தது கைமண் அளவு கல்லாதது மலை அளவு என்று ஒரு வச்சம் நாம் படித்தது கைமண் அளவு கல்லாதது மலை மலையளவு அனந்தபாரம் கத்தியம் அல்பஸ்த காலகா பகவத்த விக்னாக எச்சாரபூதம் ததுபாத ததுபாதீதா அம்சோயதா ஸ்திரமிவ அம்புமித்திரம் அனந்த பாரம் பகுவேலி தரியம் கங்குகரை கிடையாது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பகு அல்பஸ்த காலமும் அல்பம் பாதி முறங்கி போகும் நன்னகர் பதினையாண்டு பேத பாலகனதாகும் என்று திருமண திருவ தொண்டருடைய குடியாழ்வார் நமக்கு செலவு பறவை செலவுகள் சொல்கிறாரே அப்படி போல அல்பஸ்ட காலம் பகவஸ்ட விக்னாக அப்படிப்பட்ட சமயத்திலே எத்தாரபூதம் தகுபான தீதம் எவ்வளவு சாரமோ அவ்வளவை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு சாரம் என்று கேட்டால் அதற்கு ஒரு ஸ்லோகம் ஸ்வஜானம் பிராபகஜானம் பிராத்தியஜானம் முமுக்குவிகி ஞானத்ரயமுபாதேயம் ஏததன்யத்து நகிஞ்சனா தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் போதே பகவானையும் வந்துவிடுகிறது பகவானை விட்டு தன்னை தெரிந்து கொள்ள முடியாதாக என்னாலே பகவானுடைய ஞானம் விஞ்ஞானத்திலே சேர்த்து திருமேசத்திரான் நன்றாக நான் உன்னை அன்றி இல்லையன் கண்டாய் நீ என்னை அன்றி இல்லை நன்றாக நான் உன்னை அன்றி இல்லையன் கண்டாய் நீ என்னை இல்லை இது ஒரு பாட்டு பாட்டு எம்பெருமான பத்தி சொல்லுன்னு ஒருத்தர் கேட்கிறார் எம்பெருமான பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம் என்று ஆரம்பித்தார் விஸ்வஸ்யா விஸ்வஸ்ய பத்தியம் அந்த எதினா நாம் எல்லாம் வந்து சேர்வோம் அங்கே அதனால எம்பெருமானை பற்றி சொல்லுகிற போது நம்ம பற்றி சொல்ல முடியாது நம்ம ஒன்னை சொல்லு என்று சொன்னாலே ஆனால் எம்பெருமானை பற்றி நம்ம சொல்லிக்கொள்ள முடியாது அதனாலே அந்த பிரஜானம் என்ற சப்தத்துக்குள்ளே பகவானுடைய ஞானம் தன்னுடைய ஞானம் சம்சாரிகள் தங்களையும் ஈக்கரணையும் மறந்து முமுக்குப்படி ஆரம்பிக்கின்றேன் உலகோகாட்டால் சம்சாரிகள் தங்களையும் ஈக்கரணையும் மறந்து என்று சாதிக்கிற இடத்திலே விசிதவார் சிகாமணியனுடைய வியாக்கியம் ஆகவே பிரஜானம் பரமபுருஷ ஜானம் ஜீவாத்ம ஜானம் ரெண்டும் சேர்ந்து பிரஜானம் பிராபக ஜானம் எது பிராபகம் என்றால் உபாயத்திற்கு பெயர் இங்க வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் பல இடங்களிலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் எந்த வழியாக போகணும் என்று ஒவ்வொருவரும் யோசிப்பர் அந்த வழியை பற்றி கொண்டு வருவர் இங்கிருந்து ஆற்றிலேருந்து வரவாளுக்கும் ஒரு வழி உண்டு நுங்கம்பாக்கத்திலேருந்து வரவாளுக்கும் ஒரு வழி உண்டு மயிலாப்பூர்லேருந்து வரவாளுக்கும் ஒரு வழி உண்டு அந்த வழியை பற்றி தெரிந்து கொள்வதுண்டே அதுதான் உபாய ஞானம் என்று பெயர் பிராத்தியானம் கடைசியாக நாம் என்ன பலனை அனுபவிக்க வேண்டும் நம்ம தெரிஞ்சு கொண்டோம் பகவானை தெரிஞ்சு கொண்டோம் ஒவ்வொரு வழியையும் தெரிந்து கொண்டோம் வழியே போய் என்ன நாம் அனுபவிக்க வேண்டிய பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஏகதன்ய நகிந்தனா இதைத்தான் பொருள் தத்வஹித புருஷார்த்தாத் தத்துவம் ஹிதம் புருஷாம் தத்துவம் என்பதிலே சர்வேஸ்வர தத்துவமும் ஜீவாத்ம தத்துவமும் அடங்கின ஜீவாத்மாவையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பரமாத்மாவையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதம் என்பதுதான் பிராபகம் உபாயம் புருஷார்த்தம் என்பது கடைசியாக அனுபவிக்கிற എന്നിട്ട് വിജ്ഞാനം പ്രാപവിജ്ഞാനം പ്രാപ്തിജ്ഞാനം എന്ന് ചൊന്നാലും തദ്വഹിത മൂഢാർത്ഥങ്ങൾ എന്ന് ചൊന്നാലും മര്യായ ഒരു മതസ്ഥായ ഒരു കൂടെ സമ്പ്രദായത്തിലെ തത്വമെന്ന ഹിതമെന്ന മൂഢാർത്ഥമെന്ന കൊള്ളണം എന്ന് അവരെ கேட்கிறது ഉടനെ ഒരു അദ്വൈതിയെ கூப்பிடுகிறது ஸ்மார்த்தரை கூப்பிடுகிறது നല്ല വിദ്വാനായിരിക്കപ്പെട്ടവരെ கூப்பிடுகிறது உம்முடைய சித்தாந்தத்திலே எது தத்துவம் எது ஹிதம் எது புருஷார்த்தம் என்று கேட்கிறது கேட்கிறது நான் சொல்லுகிற அர்த்தம் என்னன்னா நீங்கள் கேட்க போனோம் என்கிற அபிப்பிராயத்தோட சொல்லு ஆனால் நமக்கு இப்போது எம்பெருமானார் தரிசனத்துடைய கத்தகித புருஷார்த்தங்களை நீங்கள் கேட்காகப்பட்டு வந்திருக்கிறீர்கள் நானும் சொல்லத் தொடங்கினேன் எம்பெருமானாருடைய சித்தாந்தத்திலே ரொம்ப ஏக்கமாக சொல்லிக் கொடு இதர தரிசனத்தில் உள் தரிசனத்திலேயும் இல்லாமல் எம்பெருமானாருடைய தரிசனத்திலே மாத்திரம் ஏக்கமாக உள்ள விஷயம் என்ன என்று ஒருவர் கேட்டார் ரெண்டே ரெண்டு வீட்டு கூவே உபய வேதாந்த பிரவர்த்தகா இது இதர சம்பிரதாயத்திலே திவேத்தம சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் பகவத் ராமானுஜ சித்தாந்தம் என்று எந்த பெயராலே சொன்னாலும் அந்த பேருக்கு அசாதாரணமான ஒரு உபதேசம் என்ன என்று கேட்டார் உவே இவதுபயவே உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியன் கடதாசிகள் எழுதுகிற போது மின்காலத்தில் இப்போ இந்த காலத்தில் டூ பிரம் பிரம் டூ அவளோட நிற்கிறது முன்ன எழுத ஆரம்பித்தாருன்னா ശ്രീമദ്വേദമാർഗ പ്രനിഷ്ഠാപനാചാര്യ ഉഭയവേദാന്ത പ്രവർത്തകാചാര്യരായ മറ്റെല്ലാ പഞ്ചവിശേഷണങ്ങളെ ശ്രീമതിത്യാദിയാണ് ഇപ്പൊ വന്നിട്ടുണ്ട് ശ്രീമതിത്യാദി அதுக்கு அர்த்தம் என்ன ஸ்ரீமதித்யாதி என்பதற்கு ஸ்ரீமத்வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியா என்று அர்த்தம் இந்த உபயவேதாந்த பிரவர்த்தகா என்பதற்கு என்ன அர்த்தம் यदि उभय வேதாந்தம் சம்ஸ்கிருத வேதாந்தம் திராவிட வேதாந்தம் ஆகிய இரண்டையும் சேர்த்து நாம் உபய வேதாந்தம் என்று வழங்கி வருகிறோம் இது எப்ப ஏற்பட்டது இந்த ஜபதேசம் என்றைக்கு ஏற்பட்டது யாராலே ஏற்பட்டது எதற்காக ஏற்பட்டது என்று விவரிக்க வேண்டும் இப்போ சம்ஸ்கிருத வேதாந்தமும் சேர்ந்துதான் உபய வேதாந்தமாக நாம் சொல்லுகிறோம் சம்ஸ்கிருத வேதாந்தம் தெரியாத வாழ்க்கை திராவிட வேதாந்தம் திராவிட வேதாந்தம் தெரியாதவர்களுக்கு சம்ஸ்கிருத வேதாந்தம் என்று வைத்தால் கேள்வி இல்லை எப்படிப்பட்ட உபதேசம் எப்படி யாருக்கு சமஸ்த வேதாந்தம் தெரிஞ்சாலும் அவள் திராவிட வேதாந்தம் தெரிய உபயகாவட்சேபம் பண்ணணும் தீபாட்சம் சேவிக்கணும் பகவத் விஷயம் சேவிக்கணும் ரகசியங்கள் சேவிக்கணும் இப்படி போய் நம்முடைய ஆச்சாரியாவுடைய நியமனம் எம்பெருமானாருடைய வாழ்கிறனாம் எல்லாரும் அனுசந்திக்கிற வாழ்கிறனாம் அதுல ரெண்டு வார்த்தை மறையதனில் பொருளுனை செம்பாய் மொழிந்தான் வாழியே மாறனுற செய்த தமிழ் மர வளர்த்தோன் வாழியே அரவிகனர் பெரும்பூர் பிரபகரித்தான் வாழியே அழகாறு மெதிராதரடியணைகள் வாயியே மறையதனில் பொருளமைத்தம் வாயுமுவின்தான் வாழியே மறையதனில் வேதத்திலே மறை வேதம் ரெண்டு காரணம் இதனர்கள் தீனம் பண்ண வேதத்தை அதிகார அதிகதாதிகாரம் என்று யாரை நோக்கி வேதமானது പ്രവർത്തിച്ചത് தஸ்மாத்து பிராமணேனா கடங்கோ வேதோ அத்தியேதஜா என்று சொன்னபடியினாலே பிராமணர்கள் தவிர மற்ற பேர்கள் அதிகரிக்க கூடாது என்று மறுக்கப்பட்டதாகினாலே மறை என்று ஒரு அர்த்தமும் அர்த்தங்களை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறது பாக்கியாதிகளைக் கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும்படிய மறைத்து கிடைக்கையினாலே மறை என்று அர்த்தம் என்று இரண்டு விதமான பொருள்களை முன்னோர்கள் காட்டியுள்ளார் மறை ஆகவே அந்த மறை என்பதற்கு வேதம் என்றுதான் மறை மறையதனில் பொருளனைக்கும் வாயினுழிந்தான் வாழியே வேதார்த்தங்களை எல்லாம் வெளியிட்டார் என்று அர்த்தமாச்சு வாஸ்தவத்திலே சுவாமி ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் வேதார்த்த சங்கிரகம் என்கிற கிரந்தங்களிலே வேதார்த்தங்களை எல்லாம் வலியுறுத்தியிருக்கிறபடியினாலே மறையகனில் முருளனை செம்பாய் முகிழ்ந்தான் வாழியே ரொம்ப செட் அடுத்தபடி என்ன மாறமுற செய்க தமிழ் மர வளர்த்தோன் வாழியே மாறன் என்று நம்மாழ்வாருக்கு திருநாள் மாறமுற செய்க தமிழ் மர வளர்த்தோன் வாழியே அவர் அருள் செய்த தமிழ் மறை உண்டே தவா நம்மாழ்வார் மட்டும் அர்த்தம் அது மாறன் என்பது ஏன்னா பிரபுஷிதங்களாய் இருந்த காலத்திலே நாதமுனிகள் தபசு பண்ணி ஆழ்வாரிலே தபசு பண்ணி ஆழ்வாரை சாட்சாத்தரித்து பெற்ற போது நாதனுக்கு நாலாயிரம் முறைத்தான் வாழியே என்னும்படியாக நம்மாழ்வாருடைய வாழ்கிறான் நாதனுக்கு நாலாயிரம் முறைத்தான் வாழி இப்போது நாமெல்லாம் அத்தியனம் பண்ணி வருகிற நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வார் திருவாக்காலய நாதமுனிகளுக்கு கிடைத்து நாதமுனிகள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறபடியினாலே மாறனுரை செய்த மறை என்றால் நாலாயிரமும் அவர் அருளி செய்த நாலு பிரபந்தம் மட்டும் அர்த்தமன் மாறனுரை செய்த தமிழ் மறை வளர்த்தோன் பாடியே இதனாலே சுவாமிக்கு உபயவேதாந்த பிரவர்த்தகத்துவம் ஏற்படுத்தி மறைதல் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் என்பதனாலே சம்ஸ்கித வேதாந்த பிரவர்த்தகத்துவம் மாறாறு செய்த தமிழ் மரவளத்தோன் வாயி என்பதனாலே திராவிட வேதாந்த பிரவர்த்தகத்துவம் ஏற்பட்டது இக்காலத்திலே சில பேர்கள் சந்தேக ரூபமாக கேட்பதும் உண்டு தங்களுடைய நிர்ணயமாகவே சொல்லிவிடுவதும் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் இந்த தமிழ் பிரபந்தங்கள் உண்டு എനിക്ക് വേഗം എന്ന് எதுக்காக சொல்றது இது ஒரு ஸ்தோத்திரம் இது பகவானே ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறது உலகத்திலே பல பாஷைகள் ஆச்சாரியா காலத்திலே பதினெட்டு பாஷைகள் இருந்ததாக எடுக்கிறார்கள் இது ஒரு பத்தொன்பதாம் பாஷையா இருந்தது என்று வியாக்கியானத்திலே சாதிக்கிற போது பதினெட்டு பாஷை இருந்ததாக ஏற்படுது அந்த பதினெட்டு பாஷைகளிலேயும் ஸ்தோத்திரங்கள் ஏற்பட்டு தெலுங்குல ஏற்பட்டிருக்கு மலையாளத்தில் ஏற்பட்டிருக்கு கன்னடத்தில் ஏற்பட்டிருக்கு தமிழ்ல ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரியாக இது ஒரு ஸ்தோத்திரமே உரிய இது வேதம் என்று சொல்லலாமா என்று சில பேருடைய ஆட்சி ஆனால் அதற்கு சமாதானம் வித்தாரமாக சொல்ல வேண்டியது நம்முடைய பூர்வாச்சாரியால் என்ன சொல்லியிருக்கிறாள் என்று அவ்வளவுடைய நாம் இப்போது நிறுத்து நாதமுனிகள் பெற்றவுடனே நமான்யம் திராவிட வேத சாகரம் நமாமியகம் திராவிட வேத சாகரம் பக்தாமிருதம் வித்தஜனானுமோதனம் சர்வாத்ததம் ஸ்ரீ கடகோப வாங்மயம் சகஸ்திர சாகோபனிஷத் நமாமியகம் திராவிட வேத சாகரம் நிராட்சேபமாக இவைஷ்ணவ உலகமெல்லாம் அனுசந்திக்கிற தனி திராவிட வேத சாகரம் அதற்கு பிறகு பொறுத்தாளிகள் எம்பெருமானார் தனியா வைத்துக் கொள்றேன் எம்பெருமானாருடைய விரிவாக்க வேண்டும் என்றால் தங்கள் தான் சொல்லப் போகிறது அதற்கு பிறகு கூறத்தாழ்வார் அவர் பக்தி பிரபாவ பவத் அத்புத பாவ பந்த சந்துஷ்டித பிரணயசார ரசௌகபூர்ண வேதார்த்தரத்னி அச்சுத திவ்யதாம பராங்குஷ பயோதி அசீம பூமா வேதார்த்தரத்னி அவர் எப்படிப்பட்டவர் கூறத்தாழ்வார் வேதம் தெரியாதவா சொல்லிவிட்டால் அர்த்தம் கிடையாது எழுத்தே ஸ்ரீ கண்டே யாங்கி மங்களசூரியன் வேதங்களுக்கு தாலி கட்டினவர் கொடுத்தார் பட்டன் சாய்த்தவர் தனியன் கொடுத்தாழ்வானுக்கு என்ன தனியன்னா ஸ்ரீ கண்டே எழுத்தேயா மங்களசூத்திரம் தான் யான் கொடுத்தாழ்வான் ஈசுக்தியை சாதிக்காவிட்டால் வேதங்களெல்லாம் விதவகளாயிருக்கும் என்று அர்த்தம் ஆகவே வேதங்களுக்கு தாலிகட்டியை சமர்த்தகமாக ஆக்கின ஒரு மகானுபாவர் வேதங்களை கரகண்டவர் வேதார்த்த ரத்னி என்று அந்த ஆழ்வார்க்கை வேதார்த்தமாக ரத்தனங்கள்லாம் இருந்த இடம் நல்கின இடம் என்று அவர் சொல்லுகிறார் அவர் திருக்குமாரன் பற்றிவெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே இருந்தவர் சம்ஸ்கிருத திராவிட வேத சுத்தை பாந்தம் மதுக்தை மறினீ கரோதி சம்ஸ்கிருத திராவிட வேத ஆக பூர்வாச்சாரியர்கள் மகாத்தியாபகர்கள் வேதங்களை எல்லாம் கரகண்டவர்களான மகான்கள் சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம் தனிப்பட சொல்லுகிற போது பகவத் விஷயத்தை இந்திய பிரபந்தங்களை தனிப்பட சொல்லுகிற போது திராவிட வேதம் என்று சொல்லியிருக்கிறபடியினால் இது வெறும் தோத்திரமன்றி வேதங்கள் எந்தெந்த அர்த்தங்களை தெரிவிக்கிறதற்கு அவதனித்தனவோ அதே மாதிரியாக அர்த்தங்களை தெரிவிக்காமல் தவித்தவர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி விஷயத்திலே இறங்குது எம்பெருமானார் இந்த உபய வேதங்களையும் அதிகரித்தவர் பிரவச்சனம் பண்ணினவர் என்பதற்கு பிரமாணம் காட்டினேன் அவருடைய வாய்விருநாமத்தில் மாடமுட செய்த தமிழ் பரபலத்தவும் மலையதனில் பொருளமைத்தும் வாய்ப்பு சம்ஸ்கிருத வேதத்தில் எல்லா விஷயங்களும் இருக்குதா இல்லையா எல்லா விஷயங்களும் சமத்துவத்தில் இருக்கிறதா இல்லையா இல்லை என்று சொன்னால் அதற்கு குறை ஏற்படும் இருக்குதுன்னு ஒப்புக்கொள்ளணும் சமஸ்கிருதத்தில் எல்லா விஷயங்களும் இருக்குதுன்னு ஒப்புக்கொள்ள வேண்டும் அதில் இருந்துவிட்டதேயானால் அது தெரிந்தவாளுக்கு சமஸ்கிருத வேதாந்தங்கள் தெரிந்தவாளுக்கு அது பொறுமை இதை கொண்டு காரியம் என்ன சாதிக்க வேண்டும் இல்லை இதிலேயே எல்லாம் இருக்குதுன்னா இதை கொண்டு சில பேர் காரியம் சாதிக்கணும் திராவிட வேதாந்தத்திலையும் பரிபூர்ணமாக இருக்கிறது சம்ஸ்கிருத வேதாந்தத்திலையும் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று சொன்னார் அவள் அது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கு அது திராவிடம் தெரிஞ்சவாளுக்கு இது என்று வகுத்து விடலாம் இல்லையே சம்ஸ்கிருத வேதாந்தத்தில் இல்லாத விஷயங்கள் திராவிட வேதாந்தத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறதானால் அதுக்கு பிராமான்யமே சம்ஸ்கிருத வேதாந்தத்தில் இல்லாத விஷயங்கள் திராவிட வேதாந்தத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட வேதாந்தத்துக்கு பிராமான்யமே ஏற்படும் ஏன்னா வேதாந்தமர்ந்தியிடுவது எல்லாரும் வேதத்தை வேதோக்களோ தர்மம் மூலம் அதுவும் வேதாப்பிரமாணம் நமக்கு வேதம்தான் பெரிய கை விளக்கு மணவாளமாம்கள் ஆச்சரியமா ஒரு பாசனம் சாதித்தார் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசனம் ஆழ்வார்கள் வாழ் அருள் செயல்வாழ் தாழ்வாதுமில் புறவர் சாம்பாழ் ஏழ்பாடுமைய அவர்கள் உரைத்தவைகள் வாங்கி செய்யமரதனுடனே சேர்ந்து செய்யமரதனுடனே சேர்ந்து இதுக்கெல்லாம் எப்போது பிராமணியம்னு கேட்டால் செய்ய மறை உண்ட வேதம் இந்த வேதத்தோடே சேர்ந்து வாங்கி இவ்வளவு ஆழ்வார்கள் எப்போது வாழலாம் செய்யமரதனுடனே சேர்ந்து வாழி அருளிச்செயல் வாழி செய்யமரதனுடனே சேர்ந்து அருளிச்செயல் வாழி அவர்கள் உரைத்தவர்கள் தான் வாழி எப்போது செய்யமரசனுடனே சேர்ந்து ஆகினாலே சமஸ்த வேதாந்தத்திலே இல்லாத விஷயங்கள் திராவிட வேதாந்தத்திலே இருக்கிறது ஆகினால்தான் இதையும் கேட்டுக் கொண்டார்கள் என்று நாம் சொல்லுவதாயிருந்தால் சமஸ்த வேதாந்தத்திலே இல்லாத விஷயங்கள் திராவிட வேதாந்தத்திலே இருக்கிறது என்று சொல்லுவதே அபார் அப்படி இருந்தால் அந்த அர்த்தத்துக்கு பிராமணியம் கிடையாது ஆகவே எதற்காக உபயவேதாந்த பிரவர்த்தகரவா சுவாமியானா என்று கேட்டார் முதல்ல சாரமாக சித்தாந்தம் சொல்லிவிட்டு அதை உபாதிக்கு தத்துவஹித புருஷார்த்தம் மூன்று சொன்னேன் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அர்த்த பஞ்சகம்னு சொல்றது அர்த்த பஞ்சகத்தில் ஒன்ன விட்டுட்டு இந்த ஒரே ஒரு விஷயத்தை விட்டு நாலு விஷயம் தத்துவம் என்பதில் ரெண்டு சேர்ந்து சொன்னேன் ஜீவாத்ம தத்துவம் பரமாத்ம தத்துவம் இதம் என்பது உபாயம் புருஷார்த்தம் என்பது பலம் எம்பெருமான பற்றி இவா பிரம்மசூத்திரம் கூட எம்பெருமான் தியப்பதி என்று எங்கே சொல்லியிருக்குதா என்று கேட்டா இல்ல கீ என்கிற சப்தமே கிடையாது பிரம்மசூத்திரம் கீ என்கிற பதம் கிடையாது இல்ல மீ என்கிற பதம் கிடையாது பிரம்மசூத்திரத்துல விஷ்ணு பதமும் கிடையாது விஷ்ணு மதம் கிடையாது நாராயண மதம் கிடையாது வாசுதேவ மதம் கிடையாது இந்தியன் தான் இளவல் தான் புகழ் நாரணம் பெண்களல் தேரே புகழ் நாரணம் பெண்களல் தேரே பதினாவது பாட்டு பத்தொன்பதாவது பாட்டு அம்மாழ்வாரதி பத்தொன்பதாவது கூட எல்லாவற்றையும் துரதிகம நீதி கற்பிதாய லஞ்சாமி நாம் ಮುಖ್ಯ ಶಿಖರದತ್ವವು ವೇದಾಂತದೇವಿಯನ್ ತಮಿಳೋಮರ ತಾತ್ಪರ್ಯಂತಾಂ ಜಿಗಾಭ್ಯಾಂ ವ್ಯಕ್ತಾಂ ಜಿಗಾಭ್ಯಾಂ ಬ್ರಹ್ಮಸೂತ್ರದಲ್ಲಿ நாலு அத்தியாயத்தை ரெண்டு ரெண்டாக பிடித்தார் பிரதம திகம் விஜய திகம் முதல் ரெண்டு அத்தியாயம் காரணத்துவம் அபாக்கியம் உபாயத்துவம் உபேயம் பதினாறு பாதங்களாலேயும் நாலு அத்தியாயங்களாலேயும் என்ன அர்த்தத்தை விரிவாக நிர்ணயிக்கிறாரோ அதை மேல உத்தராந்தம் சதாலவு காதாரிகி முனிகி அதிகவிந்தாரிகன அந்த ரெண்டோடனுக்கல்ல மேல ஒரு பாட்டையும் கூட சேர்த்துக்கணும் எதுக்காக சொன்ன பத்துடைய அடியவர்களியவன் புறர்களுக்கரியதித்தகன் மலர் மகள் விரும்பும் நமரும் பரவழிகள் மலர் மகள் விரும்பும் நமரும் பரவழிகள் தீயப்பதித்தத்தை கண்டறவேன்னு சொன்னது அந்த பாசம் இருபத்தி ஓராவது பாசம் அது முக்கியம் என்பதற்காக அதிகமின்றாதிரிகனா சாரகிராகம் அடுத்து நமக்கு நம்மாழ்வார் சொன்னார் ஆகையினாலே இபாக்கியத்தையோடு இருந்தோமேயானால் நமக்கு இந்த அர்த்தங்கள்லாம் தெரியாது எந்த அர்த்தங்கள் நம்மாழ்வார் காட்டி கொடுத்த பிரதானமான அர்த்தங்கள் தெரியாது அடுத்தபடி ஜீவாத்மாவை பற்றி முக்கியமாக ஜீவாத்மாவுக்கு தேகத்தும் பிரதானாகாரமே ஒழிய ஞானத்தும் பிரதானாகாரம் அதை புலவோகாச்சார் அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள் தடஸ்தம் என்னும்படி தாஸ்யமிரே அந்தரங்க நிரூபகம் ஜீவஜன பூரணம் முதல் பிரகரணம் கடைசி அகமர்த்தம்னா இந்த ஜீவாத்மாவுக்கு அகமர்த்தம்னு பேரு அகமர்த்தாத்து சமர்த்தனம் என்று ஒரு கட்டம் ஜீவாக்கியம் அகம் என்று சொன்னானேயானால் இந்த அகம் சத்தம் எதை கொடுகிறது அகமர்த்தத்துக்கு என்று சொன்னால் ஜீவாத்மாவுக்கு நான் அகங்கச்சாம் ஆத்மா சொல்லுகிற வார்த்தை அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள் கடக்கம் என்னும்படி பாக்கியமிரே அந்தரங்கனில் ஊபகம் அதெல்லாம் புறவிகள் ஞானானந்தங்கள்லாம் புறவிகள் சேஷத்தந்தான் முக்கியமானது மனவாள மாமிகள் பொய்யிலாக மனவாள மாமிகள் വ്യാഖ്യാനത്തിന് സാധിക്കുന്നത് ഈ വർഷം താൻ ആഴ്വാൻ തിരുക്കോട്ടിയൂർ നമ്പി ഭക്തരിലെ ആറുമാസം കാത്തിരുന്നിടത്തൻ ധ്യാനാർത്ഥം